أوصيكم وإياي أولا بتقوى الله عباد الله قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுடைய திருநாமத்தால் இந்த புத்துவா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றது சலவாத்தும் சலாமும் முகமது முஸ்தபா ரசூல்லாஹ் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டத்திட்டங்களையே வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்உபதேசம் செய்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே நான் மேலே ஓதி காண்பித்த சூரத்துள் அசர் அல்புரானிலே இருக்கின்ற மிகச் சிறிய சூறாக்களில் ஒன்று இது ஒரு சிறிய சூறாவாக இருந்தாலும் எனது வாழ்க்கையின் அர்த்தத்தை நோக்கத்தை இலக்கை வாழ்வின் பெருமதியை பெருமானத்தை எடுத்துச் சொல்கின்ற ஒரு சூறா என்ற வகையில் இந்த சூறாவுடைய முக்கியத்துவம் மிக ஆழமாக உணரப்படுகிறது இமாமுனா ஷாஃபி அவர்கள் சூரத்தில் அசரை பற்றி சொல்கின்ற போது சொன்னார்கள் لو تدبر الناس هذه السورة لكفتهم لو لم ينزل الله إلا هذه السورة لكفتهم மனிதர்கள் சூரத்துல் அஸ்ர் என்ற இந்த சின்னம் சிறிய சூறாவை சிந்தித்து உள்வாங்கினாலே இதுவே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு போதுமானதாக இருக்கும் அல்லாஹாலா அல்குரானிலே இந்த ஒரு சூறாவை மாத்திரம் இறக்கியிருந்தால் இதுவே மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு போதுமானதாக இருந்திருக்கும் இமாம் ஷாபி ரஹமுல்லா அவர்கள் சொற்சுருக்கமும் பொருட்செறிவு மிக்க சூரத்தில் அசுரந்த இந்த சின்ன சிறிய சூறாவுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு இப்படி சொல்கிறார் இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் இருவர் சந்தித்துக் கொண்டார்கள் அவர்கள் இந்த சூழல் அசலை போதாமல் பிரிந்து செல்ல மாட்டார்கள் எந்த ஒரு சந்திப்பின் போதும் அவர்கள் பிரிந்து செல்கின்ற போதும் இந்த சூரத்து அசலை ஓதிவிட்டு தான் பிரிந்து செல்வார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அந்த அளவுக்கு எமது வாழ்க்கையோடு பின்னில் பிணைந்த எமது வாழ்க்கையின் நோக்கத்தை இலக்கை இலட்சியத்தை பெருமதியை பெருமானத்தை அற்புதமாக எடுத்துச் சொல்கின்ற ஒரு சூறாதான் சூரத்து ஆசல் இந்த சூறா என்ன சொல்கிறது வல் காலத்தின் மீது சத்தியமாக நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாரா இந்த சூறாவை ஆரம்பிக்கிறார் காலமும் நேரமும் எவ்வளவு பெருமதி மிக்கவை என்பதை அல்லாஹு தாரா மனிதர்களுக்கு சொல்வதற்காக காலத்தின் மீது நேரத்தின் மீது சத்தியம் செய்தார் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து காப்பாற்றுகின்ற அவ்வா காலத்தின் மீது நேரத்தின் மீது சத்தியம் செய்கிற அளவுக்கு காலமும் நேரமும் முக்கியத்துவம் வாய்ந்தவை பெருமானமிக்கவை மனிதர்கள் காலத்துடைய நேரத்துடைய பெருமானத்தை ஆழமாக உணர வேண்டும் என்ற வகையில் தான் அல்லாஹு தாலா இங்கு காலத்தின் மீது சத்தியம் செய்தார் பரிந்துரை சகோதரர்களே பெரியோர்களே இந்த சூறா மனிதனுடைய ஆணைகளை பற்றி அவன் பெற்றிருக்கிற உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிற போது இரண்டு அடிப்படையான உண்மைகளை கிடைத்துள்ளது மனிதன் விரும்பினால் தான் பெற்றிருக்கிற இந்த ஆய்வுகளை முதலீடு செய்யலாம் மனிதன் விரும்பினால் தான் பெற்றிருக்கிற இந்த ஆய்வுகளை நாட்களில் மணி நேரங்களில் நுகர்ந்து முடிக்கலாம் அவன் விரும்பினால் இந்த ஆய்வுகளை இன்வெஸ்ட் பண்ணலாம் விரும்பினால் வெறுமனே இந்த ஆய்வை இந்த ஆய்விலே இருக்கிற நாட்களை மணி நேரங்களை அவன் நுகர்ந்து முடிக்கலாம் யார் இந்த ஆய்வுகளை முதலீடு செய்கிறாரோ அவர் வெற்றி பெற்றவர் யார் இந்த ஆய்வை வெறுமனே நுகர்ந்து முடிக்கிறாரோ அவர் மிகப்பெரிய தோல்வியை கண்டவர் என்பதைத்தான் இந்த சூழல் சொல்வது இந்த இன்சான லட்சம் காலத்தின் மீது சத்தியமாக நேரத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்தில் இருக்கிறான் மனித சமூக நஷ்டத்தில் இருக்கிறது மனிதர்கள் பெரிய நஷ்டவாதிகள் காலத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆய்வுகளை நாம் வீணாக்குகின்ற போது அதனை பயன்படுத்தாத போது அதனை முதலீடு செய்யாத போது வெறுமனே அதனை நுகர்ந்து கொடுக்கிற போது நிச்சயமாக மனிதன் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மாற்றார் ஆனால் யார் இந்த காலத்தை முதலீடு செய்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இல்ல الذين امنوا وعملوا الصالحات கொண்டு நல்ல காரியங்களில் நல்ல பணிகளில் நல்ல அமல்களில் ஈடுபட்டு சத்தியத்தை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லி நன்மையை ஏற்றி தீமையை விளக்கி சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்கிற போது ஏற்படக்கூடிய சோதனைகள் போது பிரச்சனைகள் போது பொறுமையை பரஸ்பரம் எடுத்துச் சொல்லிக் கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் மாத்திரமே வெற்றி அடைந்திருப்பேன் இந்த உலக வாழ்க்கையை நாம் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டுமா முதலாவது ஈமான் இரண்டாவது லமாலு சாலிஹா மூணாவது லம்புகள் மகரூப் பண்ணி மூக்க நான்காவது சபர் ஈமானிலே ஒரு மனிதன் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு சபல் பொறுமை தேவை நல்ல காரியங்கள் நற்பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு சபல் பொறுமை தேவை லம்ருவில் மகரூப் பண்ணி மூக்க நன்மை ஏவி தீமை விளக்குவதற்கு சபர் பொறுமை தேவை பொறுமையை கைக்கொண்டு யார் இந்த வாழ்க்கையை ஈமானின் அடிப்படையில் நற்காரியங்களில் ஈடுபட்டு உலகத்திலே சத்தியத்தை வாழ வைப்பதற்காக உழைத்து போராடி இந்த வாழ்க்கையை அந்த வகையில் தடுக்கிறார்களோ அவர்கள் தாம் பெற்ற ஆய்வை முதலீடு செய்தவர்கள் தாம் பெற்ற ஆய்வை இன்வெஸ்ட் பண்ணியவர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று இந்த இந்த சூறாவுடைய கருப்பொருளாக தீமா கொடுப்பது டைம் நேரத்துடைய காலத்துடைய பெருமதியை இந்த சூறா அற்புதமாக பொதுவாக உலகத்திலே நேரத்துடைய காலத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தாத எவரும் என்று சொல்லலாம் டைம் இஸ் நேரம் பொன்னானது என்று சொல்வார்கள் டைம் இஸ் மணி என்று சொல்பவர்களும் நம்புவர்களும் அந்த அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் குறிப்பாக மெட்டீரியலிசமும் செக்யூலரிசமும் தலைவருக்காகிற இன்றைய காலத்தை பொறுத்தவரை டைம் இஸ் மணி என்ற வார்த்தை தான் நினைத்திருக்கிறது எனவேதான் எல்லோரும் நேரத்தை பார்ப்பார்கள் டைமை பார்ப்பார்கள் கிளாக்கை பார்ப்பார்கள் ஒற்றை பார்ப்பார்கள் எதற்காக அமல் செய்வதற்காகவா நன்மையை தீமை விளக்குவதற்காகவா தமது நிலையான நிரந்தரமான மனதை வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்காகவா அல்ல அவர்களுடைய பார்வையில் டைம் இஸ் போல் இல்லை டைம் இஸ் மணி எனவே காசை பணத்தை சம்பாதிப்பதற்கு இருக்கிற ஒரே முதலீடான நேரத்தை இவரும் வீணாக்குவதை யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் அதனால்தான் மிகச்சரியாக ஒரு மணிக்கு ஒரு மணிக்கே பொதுவாகவே நிறைவு செய்ய வேண்டும் என்ற கண்டிப்பாக நிலைப்பாட்டுக்காக இருக்கிறோம் அது மிகச்சரியான நேரத்தின் பெருமதியை விளங்கி நேரத்தின் முக்கியத்துவத்தை விளங்கி அந்த அடிப்படையில் நமது காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான தத்துவங்களில் ஒன்று தாற்பயங்கள் ஒன்று எதிர்பார்ப்புகள் ஒன்று time is more time is money யாரும் அதை வீணாக்குவதை நாம் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க மாட்டோம் என்பதில் மக்கள் மிக மிக உறுதியாக இருக்கிறார்கள் அது பிழையானது அல்ல இஸ்லாத்துடைய பார்வையில் டைம் இஸ் கோல்ட் மாத்திரமல்ல டைம் இஸ் மணி மாத்திரமல்ல டைம் இஸ் லைஃப் நேரம்தான் வாழ்க்கை டைம் இஸ் லைஃப் செல் அதுதான் வீணாக்குகிறாரோ அவர் வாழ்க்கையை வீணாக்குகிறார் யார் ஒரு மணி நேரத்தை ஒரு நாளை ஒரு வாரத்தை ஒரு வருடத்தை வீணாக்குகிறாரோ அவர் தனது ஆழ்விலே ஒரு பகுதியை வீணாக்கிவிட்டார் எனவே சாத்தியை பார்வையில் நேரம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நேரத்தின் முக்கியத்துவத்தை அற்புதமாக இந்த சுரத்தில் ஆசல் நமக்கு கூறுகிறது கிளிங் டைம் நேரத்தை வீணாக்குவது என்பது ஒரு வகையான தற்கொலை அது சூசைட் மெதுவாக செய்கிற கட்டக்கட்டமாக செய்கிற மிகப்பெரிய தற்கொலை தான் நேரத்தை பாழாக்குவது வீணாக்குவது பொருளை வீணாக்குவது காசை பணத்தை வீணாக்குவது மிகப்பெரிய குற்றம் அதை விட மிகப்பெரிய தான் எனது காலத்தை நேரத்தை ஆய்விலே ஆய்விலே ஒரு நாளை ஒரு செல்வத்தை வீணாக்குவது மிகப்பெரிய குற்றம் காசை பணத்தை வீணாக்குவதை கண்டுகொள்கிறோம் ஆனால் தானத்தை நேரத்தை வீணாக்குவதை பல போது படம் கண்டுகொள்வதில்லை அதுபோலான் இந்த டைம் இந்த காலம் நேரத்துடைய முக்கியத்துவத்தை எந்த அளவு வலியுறுத்தது சொன்னால் ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு பொருளையும் வைத்து அல்லா சத்தியம் செய்கிறான் வல் பஜர் வல் பஜர் பஜின் மீது சத்தியமாக காலை பொழுது மீது சத்தியமாக ஒன்னகார் பகல் பொழுதின் மீது சத்தியமாக வல்லாசர் மாலை பொழுதின் மீது சத்தியமாக இரவு நேரத்தின் மீது சத்தியமாக சேர்த்து வைத்திருக்கிறார் நேரத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கி காலத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கி நேரம் பற்றிய காலம் பற்றிய டைம் கான்சியஸ் ஒரு மூலிகைக்கு இருக்கிறாங்க கண்டிக்கும் போதே நேரத்தை தான் பார்த்தார் இது என்ன நேரம் தலைப்புடைய நேரமா சுபவுடைய நேரமா துஹாவுடைய நேரமா குஹருடைய நேரமா அசருடைய நேரமா மகனுக்கு ஷாவுடைய நேரமா மாத்திரமல்ல இது என்ன மாதம் இது ரமதான் மாதமா இது சவால் மாதமா இது அஷூர் குறும் என்ற புனிதமான மாதங்கள் ஒரு மாதமா அல்லது அஷூர் ஹஜ் என்ற ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஒரு மாதமா ஒரு மூணினுடைய இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் இந்த நேரம் பற்றிய பிரக்தியும் நேரம் பற்றிய அந்த உணர்வோடு தான் கடினம் வரும் தொழுகையுடைய அடிப்படையான நிபந்தனைகள் ஒன்று விற்றுக்கு தொழுகையுடைய சொற்களில் ஒன்று நேரத்தை நேரம் சரியாகி விட்டதா நேரம் வந்து விட்டதா இது எந்த வக்து என்பதை உறுதி செய்வது தொழுகையுடைய நிபந்தனைகள் உண்டு பங்க்சுவலிட்டியை படிக்க வேண்டும் என்றால் நேரம் தவறாமல் நடக்கிற அந்த பயிற்சியை பெற வேண்டும் என்றால் பள்ளிவாசலுக்கு சென்று முகத்தினாரிடம் கால் வழிந்து படிக்கவும் முகத்தினால் தான் நேரம் பற்றிய பிரஞ்சோடு இருப்பவர் பக்திக்கு அதான் சொல்பவர் பக்திக்கு தாமத்து சொல்பவர் ஒரு நிமிடம் புத்தி சொல்லவும் மாட்டார் ஒரு நிமிடம் புத்தி சொல்லவும் மாட்டார் சொல்லாமல் இருக்கவும் மாட்டார் ஆனால் கவலையான விஷயம் தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லாவுக்காக வைக்கோல் தொழுகிறேன் மாட்டுக்காக என்பது போல தொழுகையின் போது மாத்திரம்தான் இந்த பங்க்சுவாலிட்டி நேரம் பற்றிய கை பற்றிய இந்த பிரச்சனை பார்வை இருக்கிறது வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஏன் விவகாரங்களில் இந்த அம்சம் எந்த அளவுக்கு உறவு இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வி மதிப்புரை சகோதரர்களே அல்லாவுடைய நடிகார்களே அல்லா நமக்கு தந்திருக்கிற இந்த ஆயுள் இந்த காலம் இந்த நேரம் மிக மிக பெருமதியானது இது தங்கம் அல்ல இது பொன் அல்ல இது காசல்ல படுவல்ல இதுதான் இவன் வாழ்க்கை இங்கு தவறினால் அனைத்தையுமே சமர்ப்பித்து விடுவோம் சொன்ன ஒரு அதி மிக மிக பிரபலமானது ஐந்து நிலைகள் வருவதற்கு முன்னால் ஐந்து நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஷபாபக கபல ஹரமி முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமையை உச்சநிலையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக குழந்தை பருவத்தை தொடர்ந்து இளமை பருவம் வரும் இளமை பருவத்தை தொடர்ந்து முதுமை பருவம் வரும் இளமை பருவம் என்பது மிக பணமான பருவம் மிகவும் எனர்ஜெட்டிக்கான பருவம் டைனமிக்கான பருவம் குழந்தை பருவம் பலகீனமான முதுமை பருவம் பழையமான பருவம் இந்த இளமை பருவம் தான் மிக மிக பலமான பருவம் பலமான பருவம் ஆரோக்கியமான பருவம் முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இளமையை வீணாக்கி விடாதீர்கள் இளமையிலே உங்களுக்கு இருக்கிற அந்த பிசிக்கல் எனர்ஜியை உங்களுடைய அந்த உடல் படத்தை உடற்படத்தை வீணாக்கி விடாதீர்கள் அல்லாவுக்கு மாறு செய்வது பாவம் செய்வது கண்ணால் பாவம் செய்வது காதால் பாவம் செய்வது உள்ளத்தால் பாவம் செய்வது அல்லாவுக்கும் ஆர்வம் செய்வது சமூக விரோத செயலில் ஈடுபடுவதில் அனாச்சாரங்கள் ஈடுபடுவதில் அச்சியங்கள் ஈடுபடுவதில் உங்களுக்கு அற்புதமான இளமை பருவத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்று சொல்லமாக சொல்கிறார் எமது ஆய்வுகளே காலத்தை பற்றி பேசுகிற போது நேரத்தை பற்றி பேசுகிற போது மிக முக்கியமான காலம் மிக முக்கியமான நேரம் தான் இளமை பருவம் அல்லாஹு தாலா இளமை பருவம் ஒரு அது ஒரு மாநிலம் ஒரு பெரிய பிளஸிங் அதே நேரம் ஆகப்பெரிய அமானிதம் இந்த இளமை பருவத்துக்கு நாம் கண்டிப்பாக அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் இந்த வகையிலே எமது முன்னோர்கள் அவர்கள் இளமை பருவத்தை எப்படி கழித்தார்கள் என்று பார்க்க வேண்டும் எமது ரோல் மாடல்ஸ் யார் எமது அடையாள புரிதல்கள் யார் இப்ராஹிம் அலி சலாத்துலாம் அவர்கள் தனது இளமை பருவத்தை எப்படி கழித்தார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு தனது இளமை பருவத்தை அமைத்துக் கொண்டார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அலிவர் அவர்கள் உசாமா தியதான் அவர்கள் தாரிபின் அவர்கள் முகமது பாசிக் அவர்கள் இப்படி இப்படி இப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களை பார்க்கிறோம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக அர்த்தமுள்ளதாக பயணிக்கலாக அமைத்துக் கொண்டார்கள் என்பதை எதிர்த்து பார்க்க வேண்டும் நம் இளைஞர்களுக்கு இவர்களைத்தான் ரோல் மாடல்ஸாக நாங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டும் இன்று நமது இளைஞர்களுடைய அடையாள பூசல்களாக முன்வார்கள் யார் இருக்கிறார்கள் உமரை பற்றி தெரியுமா நாம் ஷாப்பியை பற்றி தெரியுமா நாம் அப்போ ஹனிபாவை தெரியுமா நான் அம்மன் நம்பரை தெரியுமா நான் பிடித்தையாவை தெரியுமா இவன் கடிமை தெரியுமா இவர் வரலாற்று புரிச்சல்களை பற்றி எந்த அளவு தூரம் இன்றைய தலைமுறை இடம் தலைமுறை யங்க ஜெனரேஷன் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த ரோல் மாடல்ஸ் இவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான இன்னொரு வேலை திட்டம் இன்னொரு முயற்சி சமுதாயத்தில் முன்னெடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம் இடமே முதுமை வருவதற்கு முன்னால் உச்ச நிலையில் நமது நிலையாக நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக நாம் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இளமையை தொடர்ந்து முதுமை வரும் அதே போல ஒருவர் ஆரோக்கியமாக இருப்பார் தொடர்ந்து அவர் ஆரோக்கிய குறைவினால் பாதிக்கப்படுவார் எல்லா வகையான அசம்பாவிதங்கள் இருந்து அவர் தப்பினாலும் இறுதியில் முதுமை என்ற அனந்தத்துக்கு முகம் கொடுத்து இந்த உலகத்தை பிரிய வேண்டியிருக்கு அந்த வகையில் நோய் வருவதற்கு முன்னால் இந்த ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை நாம் உச்ச நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய ஞானம் மிகப்பெரிய அருள் அந்த ஆரோக்கியத்தை நாம் வீணாக்கக்கூடாது பாழாக்கக்கூடாது அல்லாவுக்கு மாறு செய்யும் வகையில் அந்த உடல் ஆரோக்கியம் பயன்படுத்தப்படலாமா நிச்சயமாக முதியவர்கள் வயோதிபர்கள் அல்லாத வயதில் இருப்பவர்கள் முதுகு வழியோடும் கால் வழியோடும் இன்னொரு அண்ணன் உபாதைகளினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தமது அந்திம காலத்தில் முதுமை பருவத்திலே என்ன சொல்வார்கள் அநியாயம் எனது இளமை பருவத்தை வீணாக்கி விட்டேனே நின்று கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருந்தது கொள்ள முடியாது எனவேதான் கதிரைகள் நாளுக்கு நாள் பள்ளிவாசல்கள் அதிகரித்து கொண்டு சென்ற நிலையை பார்க்கிறோம் காலப்போக்கிலே பள்ளிவாசல்கள் கவிதைமயமாக மாறிவிடுமோ என்ற நிலை கூட உருவாகி வருகிறது அந்த அளவுக்கு இன்னொரு அந்த வியாதிகளால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து வருகிற முதுமை ஆரோக்கியத்தை தொடர்ந்து வருகிற நோயின் காரணமாக நின்று கொள்ள வேண்டும் என்ற ஆசை நின்று கொள்ள முடியாது நீண்ட நேரம் தொடர வேண்டும் என்ற ஆசை தொட முடியாது குரானை ஓத வேண்டும் என்ற ஆசை ஆனால் கண் பார்வையை இடம் தருவதாக இல்லை கோடியாடி வேலை செய்ய வேண்டும் நல்ல பணிகள் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை ஆனால் உடலுக்கு ஒத்துழைப்பதாக இல்லை எனவே உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உச்சநிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ரசோபாதி வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமை வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வநிலையை உச்சநிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செல்வம் என்றால் காசு பணமாக இருக்கலாம் அறிவாற்றலாக இருக்கிறான் பதவி பட்டமாக இருக்கிறான் ஒரு அந்தஸ்தாக இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அறிவை ஆற்றலை பதவியை பட்டத்தை அந்தத்தை உச்சநிலையில் பயன்படுத்தி அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமான வகையில் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் வறுமை வருவதற்கு முன்னால் கைவிற்கு செல்வம் போவதற்கு முன்னால் பதவி பறிக்கப்படுவதற்கு முன்னால் செல்வாக்கு இழக்கப்படுவதற்கு முன்னால் அந்தத்து கை நழுவி போவதற்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கிற காசை பணத்தை அறிவை செல்வத்தை பதவியை பட்டத்தை செல்வாக்கை உச்ச நிலையில் பயன்படுத்தி மனிதர்களுக்கு நன்மை செய்ய நாம் கட்டிப்பட்டிருக்கிறோம் தலத்தாவல் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள் பராபக கவலை சூழ்நிலை சோழி முன்னால் ஓய்வை பயன்படுத்துவது ஓய்வு ஒரு அருள் உடல் ஆரோக்கியம் ஒரு அருள் வேலை அருள் ஓய்வு ஒரு அருள் அந்த ஓய்வை அந்த ஃப்ரீ டைமை வீணாக்க கூடாது ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தான் மனிதர்கள் நல்ல காரியங்களில் நல்ல பணிகளில் உற்சாகமாக ஈடுபட கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்போதுதான் நீங்கள் காலத்து நேரத்தில் தொழுவதை வந்து அவர்கள் கருத்தை சொல்கிறார்கள் அசுரவாய் அனைத்துக்கு மேலாக மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் நாளை நாளை மறுநாள் மௌத்து வரும் பள்ளிவாசலுக்கு நான் வருகிறேன் ஒரு மௌடவி ஒரு ஆணின் என்னிடம் சொல்கிறார் இந்த ஆணின் அன்னையில் வபாத்தாகி விட்டார் அல்லவா என்னோடு படித்தவர் அவர் நான் அன்னைத்தான் அவர் வபாத்தான செய்தியை கேள்விப்பட்டேன் சொன்னார் நான் அவரை பார்த்து கேட்டேன் உங்களோடு படித்த உங்கள் நண்பரான அந்த மௌலவி எந்த நிலையில் வபாத்தானான்னு தெரியுமா அவர் மின்பதிலே என்னை போல இவ்வாறு நின்று பொதுவா ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் வபாத்தானார் என்ற செய்தியை நான் அவருக்கு நினைவுபடுத்தினேன் எந்த நிலை வரும் எப்போது வரும் யாருக்கு வரும் எவருக்கு வரும் எந்த வயதில் எந்த பருவத்தில் வரும் என்று எவருக்கு சொல்ல முடியாது அந்த மூத்து வருவதற்கு முன்னால் கையில் இருக்கிற இந்த காலத்தை இந்த நேரத்தை இந்த மேக்சிமம் உச்சநிலையில் பயன்படுத்தும் என்ஜாய் த மூமெண்ட் என் உலகத்திலே நமது இளைஞர்களுக்கு காட்டப்படுத்த வழிகாட்டல் ஒவ்வொரு கணக்குள்ளதையும் அனுபவி அனுபவி ராஜா அனுபவி இந்த கருத்து தான் நேரடியாக மறைமுகமாக முன்வைக்கப்பட்டது இஸ்லாம் சொல்ற யூட்டிலைஸ் த மூமெண்ட் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க ஒவ்வொரு கடற்கொள்ளையையும் மணிநேரத்தையும் நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனை முதலீடு செய்து லாபம் கொட்டுங்கள் என்ற கருத்தை தான் நமது மார்க்கம் அற்புதமாக மதிப்புரிய சகோதரர்களே மூன்று வருவதற்கு முன்னால் இந்த ஹயாத்தை வாழ்க்கை நான் உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக முன்னால் வரும் அது எனக்கு வரும் உங்களுக்கு வரும் விதிவிலக்குதான் வரும் எச்சரிக்கைதான் வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைவருக்கும் வரும் அந்த நாளிலே நாம் உள்ள போகிறோம் அது சக்கராத்துடைய வேலை இறுதி கட்டம் இந்த உலகத்தை விட்டு திரிகிற சந்தர்ப்பம் நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம் என்று சொல்கிறது எனது ரப்பே இறைவா எனக்கு அவகாசம் தா எனக்கு நேரம் தா அன்பு அமல் சுவாலை அன்பு மக்கள் என்னால் செய்ய முடியாமல் போன நல்ல காரியங்களை எல்லாம் செய்து வருகிறேன் ரப்பே எனக்கு அவகாசம் தா என்று கேட்பான் என்று புராணம் அவகாசம் தான் சந்தர்ப்பம் தான் அஜல் கரீப் கொஞ்சம் அவகாசம் தான் முப்பத்திர்கள் சொல்கிறார்கள் கொஞ்சம் அவகாசம் என்றால் ஒரு நாள் அவகாசம் தான் அரை நாள் அவகாசம் தான் ஒரு மணி நேரம் அவகாசம் ஒரு நிமிடம் அவகாசத்தை தா ஒரு அரை நிமிடம் எனக்கு அவகாசம் தா நான் தான தர்மங்கள் செய்து ஒரு நல்ல மனிதனாக பாலியான மனிதனாக மாறி வருகிறேன் என்று மனிதன் அங்கராய்ப்பான் பல யுவாக்கன் ஒரு மனிதனுக்குள்ள காலம் நேரம் தமிழ் வந்துவிட்டால் இந்த காரணம் முழுவது பின்படுத்தப்பட மாட்டாது தாமதப்படுத்தப்பட மாட்டாது என்று அல்லாஹ் அன்புக்குரிய இந்த நிலை ஒரு நாளையும் பக்கத்திலே இருக்கிற இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த பல்லாயிரம் மன்னர்களுடைய ஆசையாக இருக்கும் யாருமா பக்கத்திலே பள்ளி இருக்கிறது ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுவதற்கு ஒரு அவகாசம் கிடைக்காதா எல்லோரும் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் தப்பி செய்து கொண்டிருக்கிறார்கள் சுகானந்தான் சொல்கிறார்கள் அல்ஹந்து இல்லான்னு சொல்கிறார்கள் யா இல்லாஹ் சொல்கிறார்கள் யா ஐயா எனக்கு ஒரு திக்ரு செய்ய ஒரு தண்ணி ஒரு தப்பிய ஒரு தண்ணீர் செய்வதற்கு ஒரு ரக்காத்து தொட ரெண்டு ரக்காத்து தொழுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா இந்த ஆனந்தத்தை தான் இந்த கபராளிகள் இருப்பார்கள் எனக்கு காசு வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் எனக்கு பதவி வேண்டும் எனக்கு பட்டம் வேண்டும் எனக்கு புகழ் வேண்டும் எனக்கு அங்கீகாரம் வேண்டும் எனக்கு அந்தஸ்து வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு கபராவை இந்த மக்மராவிலே இருக்க முடியாது உலகத்தில் இருக்கிற இந்த மக்மராவில் இருக்க முடியாது எனக்கு ஒரு நிமிடம் கிடைக்காதா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அல்லாஹுவை துஜில் செய்வதற்கு ஒரு உப்பு செய்வதற்கு என்ற ஆனந்தத்தோடு தான் இருப்பாங்க ஆனால் நான் நீங்கள் இடத்திலே கபராளிகள் அல்ல இன்னும் சந்தர்ப்பம் இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது இன்னும் அவகாசம் இருக்கிறது இன்னும் தமிழ் இருக்கிறது அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாமிய சமூகத்திலே எனவே இவர் வாழ்க்கையிலே ஷைத்தான் இப்படி வழிகெடுப்பதற்கு அவன் கடைபிடித்த மிக பயங்கரமான அணுகுமுறை வியூகம் என்ன தெரியுமா ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா அத்தஸ்வீர் போஸ்ட்போனிங் என்ற நாளை செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம் அடுத்த வாரம் செய்வோம் ரமதானில் இருந்து பிடிப்போம் ரமதானை பிடிப்போம் உம்ரா கடனை நிறைவேற்றிவிட்டு ஆரம்பிப்போம் ஹட்டை தொடர்ந்து பிடிப்போம் பிள்ளையுடைய திருமணத்தை தொடர்ந்து பிள்ளை கிடைத்ததற்கு பின்னால் வேலை கிடைத்ததற்கு பின்னால் படிப்பு முடிந்ததற்கு பின்னால் டிகிரி முடிந்ததற்கு பின்னால் போஸ்ட் கிரேஜுவேட் முடிந்ததற்கு பின்னால் அது முடிந்ததற்கு பின்னால் இது முடிந்ததற்கு பின்னால் இந்த போஸ்ட் போனிங் மென்டாலிட்டி இதுதான் ஷைத்தான் ஆபத்துடைய ஸ்ட்ராட்டஜி நாம் அமல் செய்யக்கூடாது நாம் உருப்படக்கூடாது நாம் திறந்து விடக்கூடாது எமது வாழ்க்கையை நாம் இன்வெஸ்ட் பண்ணி சூழத்தில் அசல் சொல்கிற அந்த வெற்றியாளர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது எனது மருமை வாழ்க்கை அந்த நிலையா நிரந்தரமான அந்த வாழ்க்கையை ஜெயம் தரக்கூடியதாக அமைத்துவிடக் கூடாது என்பதற்கு செய்தான் விரிக்கின்ற வழி இந்த வழியிலே நான் நீங்களும் சிக்கிவிடக்கூடும் யாருக்கு என்ன உத்தரவாக இருக்கிறது பள்ளிக்கு நாம் அணிந்து வந்திருக்கிறோம் இந்த ஆடையை நாம் களைவோமா அல்லது எம்மை குளிப்பாட்டுவோர் களைவாரா என்பதற்கு என்ன உத்தரவாதம் நாம் ஓட்டி வந்த வாகனத்தை நாம் ஓட்டிக் கொண்டு வீட்டுக்கு செல்வோமா அல்லது மற்றொருவர் என்னை கிடத்தில் படுக்கையை வைத்து ஓட்டிக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை வருமா என்பதற்கு என்ன உத்தரவாதம் அவர்களே எனவே நேற்றைய நாளும் இன்றைய நாளும் ஒரே விதத்தில் அமைந்தால் நாங்கள் நஷ்டவாளிகள் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் மோசமாக அமைந்துவிட்டால் நாங்கள் சாபத்துக்கும் சமூகமாக தசர்வாகலாம் எனது நேற்றைய நாள் என்று இன்றைய நாள் இன்றைய நாள் என்று நாளைய நாள் சிறப்பாக வெகு சிறப்பாக அமைய வேண்டும் அந்த வகையில் எனது ஆயுளை நாம் உச்ச நிலையில் பயன்படுத்த வேண்டும் அதற்கெல்லாம் அல்லாஹ் கௌமி செய்து அருள் புரிய வேண்டும் இதற்காக நான் நீங்கள் மகாசபா என்ற self inquiry self assessment self evaluation ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் சுய விசாரணையில் முகாசபாவில் ஈடுபட வேண்டும் காத்து கபிலான் சுகாசபு وزنوا اعمالكم قبل ان توزن நீங்கள் விசாரிக்கப்படுகிற அந்த நாள் உங்களுக்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுகிற அந்த நாள் உங்களுக்கு முன்னால் நீங்களே அவ்வப்போது உங்களுடைய அமல்களை நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நிறுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் உமருள் சத்தா ரத்தியப்பாவு அன்பவர்கள் அந்த வகையில் முகாசபாவுக்குள்ளாக எமது எஞ்சியுள்ள வாழ்க்கையை எஞ்சியுள்ள நாட்களை மணி நேரங்களை என் கடப்புள்ளதை கொடுத்த உச்சத்தில் பயன்படுத்துவோம் வாழ்க்கையை நுகர்ந்து முடிக்காமல் இந்த வாழ்க்கையை முதலீடு செய்வோம் அதான் சொன்னாலும் வறுமை வருவதற்கு முன்னால் செல்வழிதையையும் நோய் வருவதற்கு முன்னால் உடலின் ஆரோக்கியத்தையும் முதுமை வருவதற்கு முன்னால் இந்த இளமையையும் அதே நேரத்திலே சோழி வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தையும் மவுத்து வருவதற்கு முன்னால் இங்குள்ள வாழ்க்கையையும் உச்சநிலையை பயன்படுத்தக்கூடிய நல்ல நல்லடியார்களாக என்னை உங்களை மாற்றியாக மாற்றி அழுத்துவாராக நமக்கு செய்வாராக கலக்க செய்வாராக பல்வேறு அவஸ்தைகளுக்கும் பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கும் மக்களுக்கு எல்லாம் வெளியே கொடுப்பானாக குறிப்பாக வடபட முஸ்லிம்கள் உடைய பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக தீர்த்து அவர்களுக்கு சாதகமான நிலைகள் வருவதற்கு தோல்வி செய்தால் கொள்வானாக அந்த உணர்வை எல்லாம் தாரா நாட்டுடைய ஆட்சியாளர்களுக்கும் சமூகத்தின் தலைவர்களுக்கும் கொடுப்பானாக நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் தாரா நம் அனைவரும் ஏற்படுத்துவாராக அனைத்துக்கும் மேலாக அந்த இங்குள்ள வாழ்க்கையை உச்சநிலை பயன்படுத்துகிற அந்த பாக்கியசாலிகளாக அந்த வெற்றி பெற்ற நல்லதாக இந்த தொழிலை ஆக்கியால் வருவானாக For more lectures, visit slhub.com.